திருச்சிற்றம்பலம் நாடு பாண்டிய நாடு ஸ்தலம் குறும்பலா குற்றாலம் திருச்சிற்றம்பலம் திருந்த மதி சூடி தென்னீர் சட்டை கரந்து தேவி பாகம் பொருந்தி பொருந்தாத வேடத்தால் காடுரைதல் புரிந்த செல்வர் இருந்த இடம் வினவில் ஏலங்கமள் சோலகின வண்டு யாழ்சை குறுந்த மணனாரும் குன்றிடன் சூழ் சாரர் குறும்பலாவே நாட்பலவும் சேர்மதியம் சூடி பொடியணிந்த நம்பானம்மை ஆட்பலவும் தானுடைய அம்மானிடம் போலும் மந்தன் சாரல் கீட்பலவும் கீண்டு கிளை கிளையன் மந்தி பாய்ந்துண்டு விண் கொண்ட கோட்பலவின் தீங்கனியை மாக்கடுவ நுண்டுகளோ கூறும் பலவே வாடல் தலை மாலை சூடி புலித்தோல் வலி வீக்கி ஆடலர வசைத்த அம்மானிடம் போலும் அந்த சாரல் பாடற்பெடை வண்டு போதலர்த்த தாத தாதவிழ்ந்து பசும் பொன்னுந்தி கோடன் மனங்கமழோ குன்றிடம் சூழ் தன் சாரர் கூறும் பலாவே பால்வெண்மதி சூடே பாகத்தோர் பெண் கலந்து பாடியாடி காலனுடல் கிழி காய்ய காய்ந்தாரிடம் போலும் கல் சூழ்வேற்பில் நீலமலர் குவளை கண்திறக்க வண்டரற்றும் நெடுந்தஞ்சாரல் கோலமடமங்கை பேடையோடு ஆட்டையரும் குறும்பலாபே தலை தலைவாழ்மதியோ கதிர்விரிய புனலை தாங்கி தேவி முலைபாகம் காதலித்த மூர்த்தி இடம் போலும் முதுவே சூழ்ந்த மலைவாய சும்பு பசும் பொன் கொழித்திழியம் மல்கு சா சாரல் குலை வாழை தீங்கனியோ மாங்கனியோ தென்பிலேற்றோ குறும்பலாவே நீற்றேதுதை திலங்கு வெண்ணூல தன்மதியர் நேற்றி கண்ணர் கூற்றேர் சிதைய கடிந்தாரிடம் போலும் குளிர் சூழ்வேற்பில் ஏற்றேனம் ஏனமிவையோடு அவை விரவி இழி பூஞ்சாரல் கோற்றேனிசை முரல கேளா குயில் பயிலோ குறும்பலவே பொன்றோத்த கொன்றையும் பிள்ளை மதியும் புனலும் சூடி பின்றொத்த வாசடையம் பெம்மானிடம் போலும் பிழையந்தாங்கி மன்றத்து மண்முழவம் ஓங்கி மணி கொழித்து வயிரம் புந்தி குன்ற தருவியலே புனல் ததும்பு குறும்பலாவே ஏந்து திணி தின்தோள் ராவணனை மால்வரை கீழடரவூன்றி சாந்தமன நீரணிந்த சைவரிடம் போலும் சாரற்சாரல் பூந்தண்ணரு வேங்கை கொத்திருத்து மத்தகத்தில் பொலிய ஏந்தி கூந்தர் பிடியும் களீரு உடன் வணங்கும் குறும்பலவே அரவின் அணையானம் நான் நான்முகனும் காண்பரிய அண்ணல் சென்னி பிரபீமதியணிந்த விகிதற்கிடம் போலு வீரி பூஞ்சாரல் மரபமீரு கரையும் மல்லிகையும் ஷண்பகமும் மலர்ந்து மாந்த குரவமுருவ குவல் செய்யோ குன்றிடஞ்சூழ் தன்சாரல் குறும்பலவே முடிய ஜீவரத்தர் முன்கூருண்டு ஏறுதலம் பின்கூருண்டு கூருண்டு காடித்தோடு சமணை காய்தாரிடம் போலோ கல்சூழ்வேற்பில் சூழ்வேற்பில் நீடுயர்வே குனிய பாய்கடுவன் நீழ்கழை மேல் நிறுத்தம் செய்ய கூடிய வேடுவர்கள் குவிழியாய் கைமறிக்கும் குறும்பலமே கொம்பார் பூஞ்சோலை பல மேபிய கொல்லேற்றண்ணல் நடி பரவும் நமரையான் ஞான சம்பந்தன் சொன்ன இன்பாய பாடலிவை பத்தும் வல்லார் விரும்பி கேட்பார் தம்பால தீவினைகள் போயகலும் நல்வினைகள் தளரவன்றே சுவாமி குறும்பலாநாத அம்பாள் குழல்வாய் மொழி அம்மை திருச்சிற்றம்பலம்